இப்ப ஆசைப்பட்டு நல்லா போச்சு இப்பொழுது நாம் இருபத்தி ஆறாவது தலைப்பு இதுவும் திருப்பெருந்துறையில் அருளியது என்று இருக்கிறது இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லி வருகிறோம் இந்த இடத்தில் தான் அருளியது என்பது இதெல்லாம் யூகமா தான் இருக்கு ஆனால் நம்முடைய மணிவாசர் வரலாறு சேர்க்கிறார் கைப்பற்றிருக்குமானால் நிச்சயமா இந்த பதியம் இங்கே பாடப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார் அதை நமக்கு கொடுத்து வைக்காமனாலே இங்கே அருளியது அங்கே அருளியது ஆனா ரெண்டு மட்டும் அவர் ஒண்ணு திருப்பரந்துரையா இருக்கு அல்லது உத்தரகோஷம் அங்கேயா இருக்கு அங்கதான் மாறி அல்லது தில்லை இங்கதான் அவருடைய போக்கும் வரவும் புனரும் இருந்தது அதனால திருப்பெருந்துறை அருளியது என்று சொன்னதுனால நமக்கு ஒன்றும் இருக்கில்லை அப்படி இருக்கும் திருப்பெருந்துறையில் அருளியது இதற்கு என்ன அதிசயம்னாரு நமக்கெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னா உணவுலையோ உடையிலேயோ பழக்க வழக்கங்களில் வந்தால் திருவண்ணாமலைக்கு போனால் அப்படி ஒரு ஐசியம் பார்க்கலாம் ஐயா என்று சொல்லுவோம் ஆகவே எல்லாம் உலகியல் வழிபட்டதாக இருக்கும் நம்ம அதிசயமில்லை ஞானியர் ஆனதுனால அருளியல் ஆயிடுச்சு என்ன அருளியல் என்றால் ஒவ்வொரு பாடலிலும் அந்த நிறைவாக இருக்கிற பகுதி பாருங்கள் நான்காவது என்னன்னு சொல்றா அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி அடுத்தவர்களே ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமி என்று சொல்லும்போது அவருக்கு எது அதிசயமா இருந்தாலும் ஒன்றுக்கும் தகுதியே இல்லாத எனக்கு நல்ல அறிவர்களோடு என்னையும் ஒரு ஒரு பொருளாக்கள் சேர்த்தார பெருமா இது உலகத்தில் காண முடியாத அதிசயம் தான் அப்படிங்கிற பாவம் அவர் என்ன அறிவரில் மிகச்சிறந்த அறிவர் இருந்தாலும் அந்த அளவுக்கு பணியுமாம் என்றும் பெருமை திருமை அணியுமாம் தன்மை என்று திருவள்ளுவர் பெருமை உடையவங்களாம் ரொம்ப பணிவாக இருப்பாங்க திருமை தன்னைத்தான் பெருமை பிடிச்சிக்கணும் அது போல இங்கே என்னென்ன அவர்கள் பணியுமாம் என்று பெறுவதனால என்ன போய் அவனுடைய பெருமான் தனக்கு இருக்கிற எத்தனையோ அடியர் ஞான சம்பந்தர் என்ன அப்பர் சுவாமி என்ன இவங்கெல்லாம் எத்தனையோ வழிவடியா அறிவர்கள் இருக்காங்க இந்த வழிவடியா இந்த அறிவர் கூட்டத்தில் போய் அரியேனையும் சேர்த்தாரு இது அதிசயம் என்று இங்கே அதிசயம் என்னவென்றால் தன்னை ஒரு அடியவர் கூட்டத்தில் ஒருவராக சேர்த்தது அதிசயம் என்கிறார் அந்த அதிசயம் கண்டன் என்கிறார் அதற்கு முன்னாலே என்ன செய்கிறார் தன்னை பற்றி சொல்கிறார் ஏன்னா முதல் ரெண்டு வரியில என்னன்னா தன்னை பற்றி சிறுமி எனக்கு என்ன தெரியும் நான் யார் ஒன்றுக்கும் இல்லாதவன் ஆனா சின்ன ரெண்டு என்னன்னு கேட்டா இப்படி சின்ன என்னை பெருமான் அந்த தன்னுடைய அடிவர்களாக இருந்து தன்னையே நினைஞ்சணைந்து திளைக்கிறார் அல்லவா கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரித்தார் அப்படிப்பட்ட அடிவர்கள் எனவே அது மாதிரி பெருமானுடைய திருவருளியே திளைக்கின்ற அடிவர்களோடு கூட என்னையும் கேட்டார் என்று பின்னிரண்டடியில பெருமானுடைய பெருமை முன்னிரண்டடியில தன்னுடைய சிறுமை அப்படின்னு இவ்வளவு சின்னவனு இவ்வளவு பெரிதாகினார அது அதிசயம் என்று ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் இல்லைங்களா வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதி நான் பெருமானு எப்பொழுதாவது நினைக்கிறான்னு நினைக்கவே இல்லை நினைக்கவே முடியாது எப்படி எப்படி நினைச்சிருக்கணும் வைப்பு மாடு என்றும் ரொம்ப அருமையான சொல்லு வைப்பு மாடுன்னு என்ன தெரியுமா என்ன செல்லும்னு பொருளிங்க வைப்பு நிதினா வைப்பு நிதியா இப்ப நம்ம பிஎஃப் போடுறோமே நமக்கு அல்லன்னு ஒரு பொருள் பொருள் இருக்கணும் நமக்கு அப்பதான் நமக்கு அது கடினமான காலத்துல எடுத்து செலவு பண்ணலாம் நினைக்கிறோம் அப்ப என்னன்னா சேம பாதுகாப்பாக நமக்கு எந்த வைத்திருப்பது ஆனா ஒவ்வொரு தொடர்றது இல்லை அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பண்ணணும் கிடைக்கும் இப்போ நாங்கள்லாம் பிஎஃப் போட்டோம்னா அந்த காலத்தில் மூணாயிரம் ரூபா பிஎஃப் மாதம் கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா இந்த மூணரை ரூபாய்க்கு ஒன்றே முக்கால் ரூபா அவங்க தருவாங்க சலுகை மூணரையும் ஒன்றே முக்காலும் நாலேகா அஞ்சேகா ரூபா மாதத்தில் சேமிப்பு சம்பளமே அறுபத்தி ஏழு ரூபா தானே அதனால இந்த மாதத்தில் ஆறேகால் ரூபா இருந்ததுன்னா பன்னெண்டு மாதம் ஆச்சுன்னா பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டரை மூணு ஆறு எழுபத்தெட்டு ரூபா சேரும் ஆனா இப்படி சேர்ந்து என்ன ஆகுது எங்களுக்கெல்லாம் இப்ப இருக்கிற சம்பளமா இருந்தாலும் இருபதனாயிரமா இருந்ததுன்னு சொன்னா எங்களுடைய சேமநிதி எல்லாம் நிறைய இருக்கும் லட்சக்கணக்கில் இருக்கும் ஏன்னா அறுபதனாயிரமா வாங்கணும் முப்பத்தெட்டு ஆண்டு உழைச்சு அவ்வளவுதான் நாங்க கட்டினது கம்மி தானே அந்த நிதி என்பதை கூட விட்டுட்டு இவர் மாடு மாடுன்னு சொல்லும் தேடில் விதிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு கருமையில் அந்த மாடு செல்வமாதல் தேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல என்பதை நானும் அறிவேன் தூக்கி போட்டு போடுவேன் இந்த மாதிரி ஞாபகம் வந்து பெரிய பேராசிரியர் உண்மை அவங்களையும் பேராசிரியர் எங்களையும் பேராசிரியர் சொல்லக்கூடாது <laughs> அவங்க எல்லாம் உண்மையாவே பேராசிரியர் எங்க பேராசிரியர் அச்சர் அல்ல கொள்ளர் அல்ல நாங்கன்னா ஏதோ <laughs> ஏன்னா அவ்வளவு பெரிய ஞானி <laughs> எது சொல்ல வரேன் அந்த மாடு என்று சொன்ன உடனே செல்லும் என்ற எதற்காக மேற்கோள் காட்டுறதுன்னா புலமை காட்டுவதற்காக இல்லை இதுல கூட எழுதல மாடல்ல மற்றவையும் ஒரு வழி எழுதியிருந்தா நல்லது எழுதுறதில்லை இப்ப வந்தது தோணுன்னு சொன்னோம் அப்ப ஒருத்தருக்கு என்னையா செல்லும்னாரு தேடில் விதி செல்லும் கல்வி திருவள்ளுவர்ல தேடில்லாது விடுமையான விடுமைதான செல்வம் ஒருத்தருக்கு கல்வி தான் பண்ணும் இந்த ரூபானா பைசா அல்லது மாடு கண்ணு அல்லது நிலப்பழம் அல்லது வீடு வாச அதெல்லாம் அது மற்றவை மாடு அல்ல செல்வம் அல்ல அதெல்லாம் உலகியலுக்கு உதவுறது கல்வி அறிவியலுக்கு உதவு அதனால கல்விங்கிறது ஒருவைக்கண் தாங்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பிடிச்சு நீங்க ஒரு பிறப்புல பெற்ற செல்வம் ஏழு பிறப்புக்கும் வருமா ஒரு செல்வம் வராது கல்விங்கிற ஒண்ணுதான் வரும் கல்விங்கிற ஒன்றுதான் வரும் ஆதலால் தான் ரொம்ப அருமையா திருவள்ளுவர் மாடு என்ற சொல்லை செல்லும் என்ற பொருளை எடுத்தாங்க நல்ல வேலையா போச்சு எனவே வைப்பு மாடே அப்ப வைப்பு மாடுன்னா நமக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிதி செல்லும் என்றும் அது அப்படி என்ன நினைக்கிறோம் நம்ம தீவிர போட்டதையும் அல்லது ஏதேனும் கொஞ்சம் பணத்தை மிச்சம் மிச்சப்பட்டதை போட்டதையும் வைப்பு மாடுங்கிறோம் இன்னும் வைப்பு மாடுன்னு யாருன்னு கேட்டா பெருமான் தான் இந்த ஆன்மாக்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிதி நிதி இருக்குமானால் அது பெருமான் தான் பெருமான் தான் கடலேற்றும் அப்படின்னு செல்வன் கடலேற்றும் செல்லும் செல்லனி அதான் ஏமா அதான் வைப்பு மாடு அப்ப நமக்கென்று இந்த ஆன்மாவுக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிற நிதி ஒன்று என்றால் அது அண்ணாமலையாகும் இல்லை அப்படி வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மாணிக்க ஒளி பெருமானுடைய பார்த்தா அந்த பேரொளி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கதை நிறைவாக அந்த பெருமானை காட்டி அழைத்து கொண்டு போற ஒளி ஞானசம்பந்தருக்கு தான் என்ன எல்லாம் கைப்பிடித்தார் மனைவியோடு நல்லூர் பெருமனும் கேட்கிறார் என்னத்துக்கு சுவாமி எனக்கு இந்த கல்யாணம் கல்லூர் பெருமணம் வேண்டா பொதுவாரெல்லாம் பாடும்போது வேண்டா கழுமலம் அப்படிம்பாங்க அது அவங்களுக்கு இசைக்கு வருது என்னுடைய பொருள் என்ன கேட்டா நிற்கிற வேண்டியது கல்லூர் வேணா அமிமதிக்கு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த பெண்ணோட வாழணுமா ஏன் சாமி எனக்கு இந்த தலையெழுத்து கல்லூர் பெருமணம் வேண்டா இப்போ நான் சொல்றேன் பேருடைய என் காண்பது மூணு வயசு அந்த மூணு வயசுல இருந்து இப்ப வயசு என்ன பதினாறு பதிமூன்று ஆண்டுகள் பாடியிருக்க அதுல இந்த பதிமூன்று ஆண்டா ஏதோ பாடுபடியா நீ அருளாணி பண்ணியப்பா அந்த பதிமூணு ஆண்டா பாடின பாட்டுல எங்கேயாவது கல்யாணம் வேணும்னு கேட்டேன் இல்லையே கழுமலம் எங்க மூன்றாம் வயசுல பாடின இடம் கழுமலம் கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு அங்கிருந்து இது வரைக்கும் நான் பாடிட்டு வந்ததுல எங்கேயாவது திருமணம்னு நான் என்ன கேட்டேன் இல்லையாப்பா என்ன திரு எனக்கு என்று சொல்லி அழுத்து அப்படி கேட்ட உடனேதான் சரிப்பா இப்பொழுது இங்கே ஒரு ஒளி தோன்றும் நீயும் என் மனையாலும் இங்கே வந்திருப்போர் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒளியில் கலந்து அருள் பெறுக என்று பெருமான் சொன்னான் அருமை அருமை அதனால அது மாணிக்கத்து ஒளி என்றும் பெருமானுடைய அந்த பேரொழி இருக்குது அந்த பேரொழி எப்படி சொல்லலாம் வைர ஒளி மற்ற ஒளின்னு சொல்லலாம் இது அவன் வாயில வந்த போது அந்த மாணிக்கத்து ஒளி என்றும் அதனால அப்படிப்பட்ட அருமையான பேரொளி என்றும் மனத்திடை உருகாதி நான் என்ன எதை வைத்து உரியதுன்னா என்னை வைத்து உருகி இருக்கணும் நெஞ்ச கனகல்ல நிகழ்ந்துருவ பஞ்சத்தருள் சண்முகனு புயல்சீர் செஞ்சற்புனி மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம்பணிவான் அப்ப செஞ்சக்கல்லும் அப்படி இணைந்து உருக உண்மை பாடணும் உண்மை நினைச்சிருக்கணும் அங்க அவர் அருணநாதன் தம்பியை சொன்னார் இங்க அப்பாவை சொல்றோம் அவ்வளவுதான் <laughs> இது திருமுறை அது கந்தரன் போது அவ்வளவுதான் அதனால வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒடி என்றும் மனத்திடை உருகாதே இப்படி எல்லாம் உன்னை நினைத்து நான் உருகிருக்கணும் அப்படி அல்லாமல் செப்பு நேர் மாடவார் மடவர் அழியர் தங்கள் திரைச்சிடை நைவேணி இந்த பெண்பால் பெண்ணிக்கையில நான் இருந்தேன் இது வந்து பிறருடைய கருத்தை தான் ஏற்றி சொன்னாரே தவிர அவர் போய் பெண்ணிக்கையில இருக்கவே இல்லை சந்தர்ப்பமே இல்லை ஆனால் இதை வைத்து எழுதியிருக்காங்க அருணையார் கூட மணிவாசகர் இல்லறத்தில் இருந்திருப்பார் போலும் இந்த ஒரு கருத்து அறிவுரை இது பிறருடைய கருத்து வாழ்க்கை ஞானியர்கள் பெரியவங்கெல்லாம் பிறர் செய்த தவற்றை தம்மையில ஏற்றுக்குவாங்க நம்ம இருக்கவங்கள நாம செய்த தவிர்த்து மற்றவங்களை பேசுவோம் ஞானியர்களுக்கு நமக்கு இருக்கிற ஓட்டு அவங்க பிறர் பிறர் செய்த தவற்றை எல்லாம் தன்மையில ஏற்றுக்கலாம் ஞானி அதனால இந்த வரியை சொல்லும் போது யாரு நம்போண்டார் செய்கிற செயல் எது செப்பு நேர்முலை செப்பு நேர்முலைன்னு சொன்ன உடனே என்ன இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது செப்பில செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வம் அடைவான் என்ன ஏன்னா செப்பு என்பது செம்பு நர்த்தம் செம்பு போன்ற அந்த மார்பகத்தை உடைய பெண்கள் இந்த உலகம் இந்த செப்பு நேர்முலை மடவர் அழிய தங்கள் திறத்திடை நெஞ்சேனி இன்னே யாரை யாரை நினைத்து உரியிருக்கணும் பெருமானே உன்னிலிருந்து எனக்குரிய சேமநிதி நீதான் எனக்கெல்லாம் காண் கண் கண்ணில் காணுகின்ற ஒளி நீதான் என்றெல்லாம் உருக வேண்டிய நான் அப்படி உருகாமல் பெண்ணிக்கையில் உருகியிருக்கின்ற இருக்கின்ற எண்ணெய் இவ்வளவு சாதாரண எண்ணெய் நீ என்ன செய்திருக்கிறேன் ஒப்பிராதனே இதை படிக்கும்போது மூணாவது வரிய ஓதாமத்தில் படிக்கும்போது அவங்க நல்லா மோகனத்திலேயே இதிலே படிப்பாங்க நாங்கள் வெறும் பொருள் அனுப்புறீங்க மூணாவது போது இப்படி இருக்கிற என்ன வெற்றிலாதன தனக்கு ஓமை இல்லாதான் அப்படி வந்துடணும் வெற்றி இல்லைன்னு பெருமானுக்கு ஓமை சொல்ல முடியுமா நம்ம போல எத்தனையோ ஆள் இருப்பான் இன்னும் இதர போல பார்த்து நூறு பேர் இருப்பான்டா அப்படின்னு பெருமானை போல ஒருவர் எவரும் இல்லை திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் என்றார் அதனால அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது ஒப்பிலாதனே அந்த திருவடியோடு ஒப்பிட்டுச் சொல்வதற்கு உலகத்திலேயே எங்கேயுமே என்றுமே இல்லை என்றுமே இல்லை அதோடு ஓமனில் இறந்தன ஓமையா சரி வேணாம் அதுக்கு எப்படி சொல்ல வேணா அதற்கு ஓமையா ஏதேனும் உண்ட சொல்லலாமான்னா அதுக்கும் பொருள் ஓமனில் இறந்தன அப்படிப்பட்ட அருமையான எது ஒன்மலர் திருப்பாதத்து இந்த ஒன்கிறது இலக்கியத்தில் தான் தெரியும் நம்ம வெறும் உண்ணுங்கிறதுலாம் நினைச்சோம் உண்ணுன்னா உன்னுடைய அர்த்தம் இங்க ஒண்ணு என்றால் மிக சிறந்த என்று பொருள் மூணு சொல்லி போடணும் ரெண்டு சொல்லி போடக்கூடாது ஓ போட்டு அந்த மூன்று சொல்லி என்னென்ன போட்டதான் மிகச்சிறந்த என்று பொருள் அந்த அந்த அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம பின்னால விட்டு விட்டதுனால அது பெரிய சொல்லா போட்டுது இதை நம்ம தொடர்ந்து எடுத்தான்றது வச்சுங்க ஒன்றும் தொந்தரவே இருக்கு உண்மலத்தால் வருது அதில் அந்த ஒன் மலர் மிகச்சிறந்த மலர் ஏன்னா ஏனைய மலர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ம் அங்கே இருந்து வருவார் ஏனைய மலர்லாம் எப்படி இருக்கும் காலை அருந்தி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் அப்படிலாம் சில பூ பூ இருக்கு ஆனால் இந்த பூ என்னன்னா ஒன் மலர் எப்போதுமே மலர்ந்து இருக்கு ஏன் எத்தனை அடியவர்கள் எத்தனை பேர் எங்கிருந்தெல்லாம் அடைக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அது ஆட்டும் அதனால அப்படிப்பட்ட அருமையான மலர் போன்ற திருவடி என்று சொன்னார் ஒன் மலர்த்தால் தந்து நமக்கு சிறந்த உன்னுடைய திருவடியை திருப்பாதத்து அந்த திருப்பாதங்களை உடைய அப்பன் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறார் அப்பெருமான் ஆண்டு என்னை ஆட்கொண்டார் எப்படி ஆட்கொண்டார் சுவாமி அது அடிக்கடி சொன்னது செந்தடல் பூரை திரு மேலியும் காட்சி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவரும் காட்டி வந்தாண்டாய் ஆரமூரே பள்ளி செழுந்தருளாயி காட்டினா உடனே அங்க போய் திருவாசகமே உரை ஒரு பகுதி திருவாசகத்துக்கு இன்னொரு பகுதி திருவாசகமே உரை நமக்கு என்ன தெரியும் <laughs> அப்படி அந்த ஒன் மலர்த்தால் தந்து யார் ஆண்டா என் அப்பன் ஆண்டு ஆட்கொண்டது மட்டுமல்ல தன் அரியரில் கூட்டிய அதிசயம் கண்டானே ஏப்பா இதுவரைக்கும் நீ மாண்டு மிகவா மதுரையில இருந்து அமைச்சராயிருந்த அல்லவா இனிமே உனக்கு யார் நல்ல இந்த மாதிரி அடிவர் திருக்கூட்டம் தன்னை என்னை ஆட்கொண்டது மட்டுமில்லாமல் நல்ல கட்ட அடிவரோடு இவரோடவே சேர்ந்து வாழ்ப்பா வீடோடு வாழ்ந்து சொன்னாரே இது பெரிய அதிசயம் தான் இதெல்லாம் யாருக்கும் ஞான சம்பந்த போன்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கவே சரி எனக்கு ஒண்ணுமில்லாத சாதாரண என்று தன்னைத்தான் அந்த சிறுவைப்படுத்திக் கொண்டு ஆனால் பெருமான் இப்படி தந்தது அதிசயம் என்று சொல்லி நம்ம அருமையான பாட்டு இதே பாணியில முன்னிரண்டடி தன்னை பற்றிய பின்னிரண்டடி பெருமானை பற்றிய அப்படியாக அமைத்து கொண்டிருக்காங்க நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் என்னது நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் இறைவனை அடைவதற்கு ரெண்டே ரெண்டு இது வேணும் ஒன்று நெறியோடு நடக்கணும் இன்னொன்று பெருமாண்டத்தில் எப்பொழுது இறையராத அன்பு வைக்கணும் இந்த ரெண்டு இறைவனத்தில் மிகுந்த அன்பு வைத்து நெறி தவறி இருந்தாலும் சத்தியம் அடைய முடியாது நல்ல நீதி நெறியோடு இருக்க சார் இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லைனாலும் ஜென்மத்தையும் முடியாது உனக்கு இந்த தகுதியும் இல்லை போடான்னு அதனால ரெண்டு இருக்கணும் ஒன்று அருமையான அந்த ஒழுக்க நெறி இன்னொன்று அருமையான பக்தி நெறி இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் பெருமானை அடைய முடியும் தான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் ஸ்ரீஞான சித்தியாரில் ஒரு பாட்டுன்னு சொன்னோமே அது மாதிரி நீங்கள் பதினாலு சாத்திரத்தில் அந்த சாத்திரத்தில் தான் அந்த மாதிரி நீதி சொன்னோம் என்னென்ன ஒழுக்கம் ஒழுக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் உபசாரம் உறவு சீலம் வழிக்கிலா தவம் தானங்கள் இவ்வளவு இருக்கும் இதெல்லாம் குணம் அப்புறம் பெருமான் நோக்கி வந்தித்தல் வாய்நாள போட்டி வரை சொல்லணும் வனங்கள் இறைவனை கண்டு அப்படியே வணங்கும் வாய்மை எழுச்சியிலா அறங்களானால் இறங்குவான் பணியரங்கள் சுயன சித்தியார் ஆகவேதான் இங்கே நீதியாவன யாவையும் நினைகிறேன் ஒரு நெகி நினைகிறேன் என்று சொன்னார் அதுதான் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்டிச்சூடி கொண்ட வேந்தெல்லாம் வைத்து அருமையா செய்யும் அப்படிப்பட்ட பெருமான் எப்படின்னு கேட்டா நினைகிறேன் நினைப்பவரோடும் கூடேன் எப்பா நீதி நெறியோட நீ வந்து அதை படிக்கல சரி நீதி நெறியா நல்லொழுக்கமா டாக்கிறவங்களோட இன்னும் பழகின என்ன அதுவும் போகல என் நினைப்பவரோடும் கூடேன் என்னதான் பண்றேன் அப்படின்னா ஏத நீ பிறந்து நான் பிறந்தது ஒரு பயனில்லை ஒருவித பயனில்லாத பிறவிது ஏதமே ஏதம்னா குற்றம் குற்றமாகவே குற்றம் செய்து கொண்டே இருக்குன்னு தவறு செய்து கொண்டே இருக்குன்னு தவிர ஆனால் குற்றத்தினின்றும் நீங்கியவனாக இல்லை ஏதமே பிறந்து ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா கிடையாது பிறந்து இறந்து அதனால எழுகடல் மணலை யாரு அருணகிரி ஏழு கடல்ல இருக்கிற மணலை எத்தனையோ லாரி கொண்டு வந்து நிறுத்து ஒவ்வொன்னா என்னனாலும் கூட எண்ணிக்கலாம்ப்பா ஏன் தெரியும் என்ன முடியாது இப்படி சொன்னது அநேகமா அவரு அது அவங்க ஆமா அதுல அது எத்தனையோ பெருமன் எத்தனையோ திருமணம் எத்தனையோ போனா ஒரே ஆள் தான் கிபி கிமு இல்லாத ஒரு ஆள் இந்த கிபி கிமுன்னு சொல்லப்படாது அவங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த ஆள் நேற்று வந்த ஆள் அதனால ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று அருமையா இதெல்லாம் ரொம்ப அருமையா கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு பக்கம் ஏதமே பிறந்திறந்து உடல் வேன் தனி நீ என்ன செய்தாய் அங்க யார் அப்படி போறதுன்னு கேட்டா ஏன் அடியா இருப்பான் வாயினால என்னை போல் என் சொல்லி என் அடியான் என்று யார் சொன்ன பாதி மாதோடும் கூடிய பரம்பரம் பாதி மாதோடும் கூடிய பரம்பரம் எல்லாரும் பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறாங்களா அந்த பெண்ணுரிமைன்னு சொல்லாம ஒரு பகுதியே கொடுத்தது நம்ம ஐயா பெண்ணுரிமையில் தலைமை தலைமையாக நின்றவர் யார் சிவபெருமான் வேற யாருமே சம்மந்தி அந்த பெண்ணை மார்பில் அது உட்கார்ந்துருக்கு கொஞ்சம் இறங்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னு உட்காந்து யாரு சம்மந்தி சம்மந்தி கூட வந்து அதுக்காக ஒரு பாகத்தை கொடுக்கல ஒரு உடம்புலயே ஒரு பகுதியை கொடுத்து ஒரு பகுதி பெண் ஒரு பகுதி ஆண் அந்த பெண்ணுரிமை கொடுத்த ஒரே ஒரு ஆள் மரியாதை அப்படிலாம் கொடுத்தார் எனவே மாதோடும் கூடிய பரம்பரன் பரம்பரன் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் அவன் நிரந்தரமாய் நின்ற ஆதி அருமை அருமை நிரந்தரமாய் நின்ற ஆதி நிரந்தரம்னா அவன் ஏதோ இன்னைக்கு மட்டும் ஆதி நாளைக்கு அந்தம் அப்படி கிடையாது நிரந்தரம் என்று அவன்தான் ஆதி என்று அவன்தான் அந்தம் அவனுக்கு இணையாக ஒரு ஆதிங்கிறது இல்லவும் இல்லை அவனுக்கு இணையாக ஒரு அந்தமும் ஒரு பொருள் இல்லவும் இல்லை இவன் தான் அதான் ஐயா சொன்னார் பாருங்க நூறு கோடி பிரமர்கள் கலந்தளித்தான் ஆறு கோடி நாராயணன் சதாசு சதாசுன்னு அப்படியே இதுல சொல்லுவாங்க பாருங்க மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நன்மை எல்லாம் பெறுவதா என்ன சதாசு சதாசுன்னு அப்படியே ஆகுக என்று பொருள் அது மாதிரி அது மாதிரி இது வேறு இங்கே மணலின் இந்திரன் ததாசு அப்படியா ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே கலாசு அவன் ஒருவன் ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் சொல்லி முடித்தார் எனவே நின்ற ஆதி என்றுமாக அவன்தான் ஆதி அப்படிப்பட்ட பெருமான் பாருங்க இதுல ரெண்டாவது வரியிலேயே தொடங்கிட்டார் பெருமானை பற்றி அந்த பெருமான் என்ன செய்தார் என்னுடைய அடியான்னு சொன்னாரியா என்னுடைய அடியான் என்று யார் சொன்னார் ஒரு பக்கத்துல அம்மாவுக்கு கொடுத்து ஒரு பக்கத்துல தானுமா இருக்கிற எங்க ஐயா அவன் எப்படிப்பட்டவன்னாரு அவன் தான் எனக்கு நிரந்தரம் வேற யார் எனக்கு எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு அப்படி மாறுதல் இல்லை ஒரே பெருமை அப்படி அப்படிப்பட்ட ஆடி ஆண்டு அதுவே எனக்கு பெரிய காரியம் அடுத்தது அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டானி நல்ல அடியாரோடு அடியேனே ஒருவனாக இங்கே இருப்பா என்று சொன்னாரு அந்த பெரிய அதிசயம் உலக அதிசயங்களிலேயே மிக உயர்ந்த அதிசயமாக அந்த ஒன்றுக்கு மேல் ஒன்று இல்லாததாக இருக்குமானால் அது எங்க திருப்பெருந்துரை பெருமான் அடியேனை ஆண்டு அடியேன் சுற்றியதுதான் வேற எதுவும் அந்த அதிசயத்தை ஒன்றும் சொல்ல முடியாது என்றெல்லாம் சொல்லி அவர் பாருங்க என்ன என்ன தெரியுதிலிருந்து அவருடைய அந்த பணிவுடனே தெரியுது இவ்வளவு பெரியவர் இவ்வளவு தன்னை சிறுமியாக ஆக்கி பெருமானுடைய கருணை தவிர எனக்கு ஒன்றும் தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லுவது அந்த பெருமையை காட்டுகிறது ரொம்ப அருமை முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கன் மது உடையில்லை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் முன்னை என்னுடை வல்வினை போயிட முதல்ல என்ன செய்தார்னர் முத முத எனக்கு செய்ததே என்னென்ன என்னுடைய இந்த உயிர்ப்பு இருக்கிற வினை நீக்கம் அதான் நீங்க பாச நீக்கமும் அனுபவத்தில் பாச நீக்கமும் அந்த சொல்லு வரணும் கலைச்சல் சித்தாந்தம் சிவப்பேரும் பாச நீக்கமும் சிவப்பேரும் செம்மல நோண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி பாச நீக்கம் அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் சேரமும் ஆலயம் தான் எனவே இந்த சூத்திரம் என்ன சொல்லிட்டு பாச நீக்கமும் சுகப்பேரும் அப்ப ஒன்று நீங்கவும் வேணும் இன்னொன்று கூடவும் வேணும் அப்ப முதல்ல எது போகணும் நம்ம இருக்க பாச நீக்கம் அதான் முன்னை என் வல்வினை அடியனுடைய கடுமையான வினைகள்லாம் இருந்தது அவையெல்லாம் போயிட என்னை விட்டு நீங்க யார் செய்தா மூன்று கண்களை உடைய எங்க அப்பா எங்க அப்பா எல்லாருக்கும் ரெண்டு கண் இருக்கும் எங்க அப்பாவுக்கு தான் மூணு கண் இருக்கும் முத்தனது உடை எந்தை மூன்று கண்களை உடைய என்னுடைய தந்தை தன்னை யாவரும் அறிதற் அறிதற் அறிவதற்கறியவன் யாவரும் அறிவதற்கு அப்படின்னார் இந்த சுருங்கி சொன்னார் கொஞ்சம் வழக்கமா சொன்னது இந்த யாவரும் என்பதற்கு என்ன உடைய அப்படின்னா திருவாசகமே உரையா இருக்கணும் பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரியான் எமற்றெளிய பேராளன் அப்ப பாதா பாரார் இந்த உலகத்தில் இருக்குங்க விசும்புள்ளார் மேல் உலகத்தில் இருக்குங்க பாதலத்தார் கீழ் உலகத்தில் இருக்குங்க அப்போ பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் இதுக்கு அப்பால் வேற எங்கேயாவது இருந்தாலும் ஆறாலும் தாண்டிருக்கறியா அதை விலைக்கு சொன்ன அழகு இங்க யாவரும் அறிவதற்கரியவன் என்று சொன்ன மூவரும் அதுங்க அதான் அதை விட இது பெருசா போச்சு ஏன்னா விசும்புள்ளார்னு சொல்லும்போது மூவர் இருவர் எல்லாமே அடிக்கிட்டு பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் சான்றல் செய்யும் எமச்செளிய பேராளம் என்றெல்லாம் சொன்னாரு இதுதான் யாவரும் தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் ஆனா எளியவன் அடியார்க்கு அடிவர்னா மட்டும் ரொம்ப எளிமையா இருக்கு இந்த நான் காண்பேங்கிற அந்த முனைப்பு இருக்கிற வரைக்கும் அவன் அறிவனா இருப்பான் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே நீ காட்டின என்று வந்துட்டா சரி உடனே புடவை அப்ப இது ரகசியம் என்னது <laughs> இந்த கண்முனைப்பு இருக்கிற வரைக்கும் முடியாது அது நீங்கிட்டு தானே வந்துடும் அதனால எனவே அறிவதற்கரியவன் எளியவன் அடியார் இப்படி இருக்கின்ற பெருமான் பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் பாருங்க அவருடைய சடை இருக்குது புரிசடைன்னா முறுக்குண்ட சடை தனித்தனியா இருந்ததுன்னா அதுக்கு வெறும் தலையில் இருக்கிற அதுன்னு சொல்லணும் எது அது வாய்க்கு வந்தாலும் விழுப்புரவை பார்த்தாலும் திருவள்ளுவர் பாருங்க மடித்தலும் நீர்த்தலும் வேண்டா உலகம் படித்தது எதை மடிக்கிறது இதைக்குவே சொல்லுவார குண்டமே பார்த்துக்கணும் இதெல்லாம் தெரியுதுல்ல ஞானி எப்படி சொன்ன பார்த்தீங்களா எது ஆனா ஒரு இடத்துல சொன்னார் எங்க இந்த சில பேர் இந்த மானம் நினைச்ச உடனே இதையே வந்துட்டு ஞாபகத்துக்கு தலையின் எதிர்ந்த அணையம் மாந்தர் நிலையின் எரிந்த இது இப்படிதான் பாடியிருக்காரு மாந்தர் நிலையின் எரிந்த கடை என்ன திருவள்ளுவர் வாயில இன்னைக்கு இது வாயில சொல்ல வந்துட்டு அப்படின்னு மொத்த சூரிய தாயின் அவன் தனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு வேணா எந்த பணம் இப்படி அலையிறான்ல அப்ப இப்படி அலைஞ்சா எப்படி அவன் தான் தான் வீடு தான் வீட்டுல தான் இருந்து இருந்தாதான் கௌரவம் சும்மா ஊழுத்திக்கிட்டு இருந்த அது எங்கேயாவது சுத்திட்டு இருந்தா உள்ள வந்துடுவான் அப்ப தன் நிலையின் இருந்த கடை தலையின் இருந்த அங்கதான் சொன்னது இன்னொன்னு சொன்னார் அது ஆனா வேற மாதிரி உயர்ந்த இனம் பாருங்க நம்மளுதான் தகராறானது இன்னொன்னு நாலு கால உடையது நல்லா சொல்லலாம் மயிர் நீத்தின் வாழா தவறிமா அண்ணா உயிர் நீத்தர் மானமுறை இதெல்லாம் அப்படியெல்லாம் அலசிட்டார் அவளை ஏன்னா அது தப்பு இல்லை ஏன்னா அது அது ஒரு மயிர் அப்படி விட்டா கூட தவறிமான் இறந்துடுமா மயிர் நீத்தின் வாழா தவறிமா அண்ணா உயிர் நீப்பர் மானமுறை மானம் கெடுந்து வந்தேன்னா உயிரை போக்குவங்களை தவிர மானம் கட்டிருக்க மாட்டாங்க அப்ப திருவள்ளுவர் கூறிய அது எது அது மூன்று இடம் தான் மூன்று இடத்தில் மூச்சு இருக்கு இதுக்கு மேல இதுக்கு மேல எங்கயா இருந்தா சொல்லுங்க அர்த்தமா அர்த்தமா சொல்லுங்க ஆனா எனக்கு எப்படி சொல்லுது திருக்குறளில் அது சொந்தப்பட்ட இடம் அது ஆனா நீங்க சொல்லப்படாது நம்ம வாய்னால அதனால இப்படி எல்லாம் விளையாடுறாரு திருவள்ளுவர் விளையாடினாரு அது திரு திருவள்ளுவாயினால வாயினால இங்க இருக்கு விரிசடை கடவுள் சடையினர் இருக்கு பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி தோலின்றி இலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மாதிரி தன்னை கண்ட பொன் வண்ணம் எவ்வண்ணம் ஆகிய முத்தமணின்னு பாரு சேரமான் பெருமை ஒரு பெரிய பேரரசர் பாருங்க நல்ல கவிஞர் அமைஞ்சார் பாடகரா <laughs> அரசர் கரசராய் அது சிலம்பொலி கேட்டவர் பெருமானுடைய திருச்சிலம்பு ஓசை இல்லை அவ்வளவு பெரிய நல்ல ஞானி ஆனா பாடும்போது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு அல்ல நீங்க பெருமானை கண்டிக்கிற சாமி எப்படி அவர் உடம்பு இருக்கு என்ன போன பத்திரமாத்து தங்கம் பாத்தியா எங்க எங்கேயாவது பார்க்கும்போது எப்பாவதுதான் இல்ல நாங்க தினமும் பாத்துக்கிட்டோம் தெரியாதுன்னு அந்த மாத்து தங்கம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு மீன் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மீன் உடம்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த சடை அப்படி வீழ் சடை அப்படி அப்படி கீழே அப்படி பயந்துருக்கணும் அது என்னது மின்வண்ணம் எவ்வண்ணம் மின்னல் அப்படி தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் அதாவது அப்படி ஒரு தலை வரும் அவர் அப்படி இப்படி பின்னால போறோம் அப்புறம் வரும் இப்படி விளையாண்டு அதனால முன்னன்னம்